தொன்று தொட்டு உருவான கலைகள் நடனம் நாட்டியம் பாடல் மற்றும் பேச்சு போன்ற பல வடிவங்களில் அரங்கேறுவது வழக்கம் இவை கால ஓட்டத்துக்கு அமைய வளைந்து கொடுக்கின்றன அதே நேரம் புதியவைகளின் வருகை நவீன கலைகளையும் தோற்றுவித்திருக்கின்றன நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இந்த பாரம்பரிய கலைகள் தமிழ் முஸ்லிம் சமூகங்களை மொழியால் ஒற்றுமைப்படுத்தியது போல் கலையால் பிணைப்பை ஏற்படுத்திய சான்றுகளும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த பாரம்பரிய கலைகள் இன நல்லுறவுக்கு எவ்வாறு வழிவகுத்திருந்தன என்பது குறித்த பெட்டகத்தினை தருகிறார் எமது கிழக்கூடுகையில் செய்தியாளர் கலைவாணி சரவணை நாட்டில் வாழும் நான்கு சமூகத்தினரும் தங்களுக்கான பாரம்பரிய கலைகளை கொண்டுள்ளனர் இது வெவ்வேறுபட்ட பெயரை கொண்டிருந்தாலும் ஒரு வகை கொள்கை தன்மைகளை கொண்டுள்ளன பொல்லடி நாட்டார் பாடல் கூத்து சீனடி மல்யுத்தம் சிலம்படி பரதம் போன்ற பல வடிவங்கள் இந்த பாரம்பரிய கலைகளுக்குள் அடங்குகின்றன கலைகளினுடைய வெளிக்கொணரப்படும் புரிந்துணர்வு பற்றி அளிக்கிறார் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியரும் நுண்கலை துறையின் தலைவருமான பேராசிரியர் மௌனகுரு இஸ்லாமியர் மத்தியிலே அப்பாஸ் நாடகம் அலிபாத்ஷா நாடகம் போன்ற நாடகங்கள் சம்மாந்துறையிலே அல்லது சாய்ந்தமருதிலே மேடை நான் அறிந்திருக்கின்றேன் அந்த கூத்தினுடைய காகங்களையும் பாடல்களையும் எடுத்தால் அது கிட்டத்தட்ட தமிழ் கூத்துக்கள் போல தான் இருக்கின்றன தாலாட்டு பாடல் விளையாட்டு பாடல் வேடிக்கை பாடல் கல்யாண பாடல் இவற்றிலெல்லாம் நல்ல ஒற்றுமைகள் ரெண்டு இனங்களுக்கும் இடையில் காணப்படுகிறது அத்துடன் கலைகள் இனங்களுக்கு மத்தியில் பல்வேறு பேர்களால் பேணப்படுவதாகவும் பேராசிரியர் மௌனகுரு தெரிவிக்கையில் சுவராசியமான விஷயம் என்னவென்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே இத்தகைய ஒரு நடனம் இருக்கின்றது லீக்கெலி என்று கூறுவார்கள் அப்ப லீக்கெலி கம்படி களிகம்பு அதே நேரத்தில் வசந்த இந்த மூன்றையும் நாங்கள் ஒன்றாக பார்ப்பதன் வாயிலாக சிங்கள தமிழ் இஸ்லாமிய அந்த உறவுகளையும் ஏற்படும் மட்டக்களப்பு இசை நடன கல்லூரியில் தமிழ் முஸ்லிம் மாணவர்களுக்கு மத்தியில் பாடல்கள் மூலம் புரிந்துணர்வு சார்ந்த விடயங்கள் போதிக்கப்படுவதாக ஆசிரியையான பிரியதர்சினி கேதீஸ்வரன் குறிப்பிடுகையில் கலிகம்பு ஆட்டமானது இந்த மட்டக்களப்பு வசந்தன் கோலாட்டத்தோட மிகவும் ஒத்து காணப்படுகின்றது இப்படியான ஒற்றுமைகளை இனங்கண்ட அந்த இந்த ஒற்றுமை புள்ளியினூடாக நாங்கள் கோடு வரையும் போது அந்த கோடுதான் இனங்களை இணைக்கும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய தாலாட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு தமிழ் மக்களுடைய கூத்துகளை இஸ்லாமிய மக்கள் பாயெல்லாம் கட்டி கொண்டு போயிருந்து விடிய விடிய பார்த்ததாகவும் எங்கட பரம்பரை ஆக்கள் சொல்லி இருக்கிறார்கள் நவீனமயமான இந்த உலகில் அருகி வரும் இக்கலை கலைகளை மட்டக்களப்பு இசைநடனக் கல்லூரி மற்றும் ஏனைய கலை நிறுவனங்கள் முன்னெடுத்து செல்வது அவசியமானதாகும் எளிதில் மக்கள் ரசிக்கக்கூடிய இக்கலைகள் மூலமாக உறவுகள் வளரும் என நாம் தொடர்பு கொண்டவர்கள் கருதுகின்றனர்